ரிபுகீதை இருபதாவது அத்தியாயம் பரஸ்வரூப நிச்சயத்தால் பரமுக்தி உரைக்கும் அத்தியாயம் சகலவித உலகத்தும் சார்வதற்கு சாலவுமே அரிதான நிர்ணயத்தை மிக அரிதாம் பரஜானம் உறக்கும் வண்ணம் மீளவுமே நிதாக நின கருள கேளாய் இக பரமா இலங்கிய இந்நாம ரூபம் எல்லாமும் எப்போதும் பிரம்ம ரூபம் அகில பரிபூரணமாய கண்டமான அப்ரம்மம் அகிலர்க்கும் ஆத்மரூபம் நான் பிரம்மம் நீ பிரம்மம் நானாவாக நாடியிடும் உலகமெல்லாம் பிரம்ம ரூபம் தான் பிரம்மம் தமர் பிரம்மம் தனக்கு வேறாய் தங்கியிடும் ஜனங்கள் எல்லாம் பிரம்ம ரூபம் கோன் பிரம்மம் குரு பிரம்மம் குறித்து கண்ட கூறுபடும் பொருளெல்லாம் பிரம்ம ரூபம் கான் பிரம்மம் கிரி பிரம்மம் காணா நின்ற காரிய காரணமெல்லாம் பிரம்ம ரூபம் அத்வைத பூரணமாம் பிரம்மத்துக்கிங்கு அந்நியமாய் அடுவேனும் இலவே இல்லை விஸ்தரமாய் காண்பதெல்லாம் பிரம்ம ரூபம் விபுவான பிரம்மமதே ஆத்மரூபம் புத்திரனே ஆதலினால் என்றும் எல்லாம் பூரணமாம் பரபிரம்ம ரூபம் என்றும் நித்யமாம் அப்பிரம்மம் நானே என்று நிச்சலமாய் உறுதியினால் முக்தன்னாவாய் உத்தமமாம் வேதமெல்லாம் பிரம்ம ரூபம் உபனிஷதம் யாவையுமே பிரம்ம ரூபம் விஸ்தரமாம் காலமெல்லாம் பிரம்ம ரூபம் விதம் விதமாம் தேசமெல்லாம் பிரம்ம ரூபம் சித்திரமாம் வஸ்துவெல்லாம் பிரம்ம ரூபம் சிற்றடமாய் தெரிவதெல்லாம் பிரம்ம ரூபம் சத்திய மாம பிரம்மம் நானே என்னும் சலனமிலா உறுதியினால் முக்தனவாய் ஹரநறியும் அயனுருவும் பிரம்ம ரூபம் அமரர் நரர் திரியக்கும் பிரம்ம ரூபம் விரவுமையும் பரசிவனும் பிரம்ம ரூபம் விநாயகனும் வேலவனும் பிரம்ம ரூபம் பரமசிவ கணமவையும் பிரம்ம ரூபம் பரஜீவ ஜகங்களெல்லாம் பிரம்ம ரூபம் நிர்மலமாம பிரம்மம் நானே என்னும் நிச்சலமாய் உறுதியினால் முக்தனாவாய் பிரணவமா மந்திரமும் பிரம்ம ரூபம் உள்ள மந்திரமும் பிரம்ம ரூபம் பரவிய பஞ்சாட்சரமும் பிரம்ம ரூபம் பக்தியுடன் அதன் ஜபமும் பிரம்ம ரூபம் புரைமருவாரேச்சகமும் பிரம்ம ரூபம் பூரகமம் கும்பகமும் பிரம்மரூபம் சர்வமுமாம் சர்வமுமாமப்ரம்மம் நானே என்னும் சலனமிலா உறுதியினால் முக்தனவாய் அஞ்சனமாம் அஜானம் பிரம்மரூபம் அகங்காரம் முதலியதும் பிரம்மரூபம் பஞ்சமகாபூதமுமே பிரம்மரூபம் பலவிதமாம் பௌத்திகமும் பிரம்மரூபம் மிஞ்சியுள்ள பொருளவையும் பிரம்மரூபம் மெய் போன்ற துவைத்தமெல்லாம் பிரம்ம ரூபம் சஞ்சலமில்ல பிரம்மம் நானே என்னும் சலியாத உறுதியினால் முக்தனாவாய் பேதமென தொற்றிய இத்வைத்தம் எல்லாம் பின்னமிலா அத்வைத்த பிரம்மம் என்றே ஓதிய என் நிச்சயமிங்குறமாயுற்றோர் உடனிந்த பவபாச முக்தனாவன் பேதமுறும் மாமூடன் ஒரு காலத்தும் பின்னமிலா அகண்ட பர முக்திமேவான் ஏதுமிதில் ஐயமில்லை எவையும் ஓர்ந்த யமதீசன் இயம்பியதில் ஐயம் உண்டோ அற்பமுமே அறியாத சில மாமூடர் அத்வைதம் ஆதரியார் வெறும் பொய்யான கற்பிதமாம் துவைத்தமிதே உண்மை என்றும் கதறுவரம் மாமூடர் உடனே என்றும் அல்பமுமே பேச ஒண்ணாதன்னோருக்கோ அரும்வேனம் அழிக்க ஒண்ணாதவரை கண்டால் சொல்பமுமே வணங்க ஒண்ணாதவரை போதும் சுத்த மகாமூடரென உணர வேண்டும் கற்பிதமாம் துவைத்தமிதே உண்மை என்று கதறியிடம் கயவர்களை கண்ட போது அற்பமிலா துவைத்தம் அறிந்த தீரர் அக்கையவர் ஒரு காலும் இல்லை என்றும் பற்பலவாய் பார்க்கின்ற துவைத்தம் எல்லாம் பரமஜிதாகாஷ பரபிரம்மம் என்றும் தற்பிரம்மம் தாம் என்றும் உறுதி கொண்டே தமது நிலை தவிராமல் இருக்க வேண்டும் சர்வமுமே சின்மாத்திரமாதலாலும் சர்வமுமே சுகமாத்திரமாதலாலும் இருமையெனும் துவைத்தம் ஒரு காலும் இல்லை இத்வைத்தவாதிகளும் என்றும் இல்லை ஒரு வடிவான் நமக்கையலே இல்லாமையாலே ஒரு காலும் ஒரு பயமும் இல்லை என்றே தரளமிலா அத்வைத உறுதி கொண்டே தமது நிலை தவிராமல் இருக்க வேண்டும் சத்திய சித் சுககனமாம் பிரம்மம் அல்லால் ஜகமுதலாம் துவைத்தம் ஒரு காலும் இல்லை சித்திரமாய் தோற்றிய இத்வைத்தம் எல்லாம் சின்மயமாம் பரபிரம்ம சொரூபமேயாம் புத்திரனே பூரணமாம் சிவன் தன்னானை புகந்ததிலோர் ஐயமில்லை ஆதலாலே அத்வைத்த நிச்சயமே அடைந்தவற்றான் அகண்டபர வடிவாகி முக்தன் ஆவாய் பல கால வாசனையால் துவைத்தம் தானே பரமார்த்தம் என்று நினைவுதித்த போதும் தொலையாத துவைத்த வடிவாகத்தானே துவைத்தத்தை நினையாமல் அவற்றையெல்லாம் மலையாத அதிஷ்டான அறிவாய் நின்ற அத்வைதமான பர வடிவேயாக சலியாமல் எப்போதும் நினைத்தேயத்தால் அத்தால் சத்திய சித் சுகவடிவாய் முக்தனவாய் அலைமனது முதலியதற்கதீதமாகி அகங்காரம் முதலியதற்கதீதமாகி நிலைமறுவா காலத்துக்கதீதமாகி நிகில ஜக ஜீவர்க்கும் அதீதமாகி இலங்குமறை ஈற்றிற்கும் அதீதமாகி இத்வைத்தம் யாவுக்கும் அதீதமான சலனமிலா பரவடிவே அனைத்துமென்று சந்ததமும் நினைத்ததனால் முக்தனவாய் சதானந்தமயமான பிரம்மனானே சன்மாத்திரமான பர பிரம்மனானே சிதானந்தமயமான பிரம்மனானே சின்மாத்திரமான பர பிரம்மனானே உதார பரிபூரணமாம் எனக்கு வேறாய் ஓரணுவும் துவைத்தமொரு காலும் இல்லை சதாவுமெலா பரமான நானே என்று சலியாது பாவித்து முக்தனாவாய் சுத்த பரமானந்த ஸ்வரூபனானே சூன்யவானந்த பரஸ்வரூபனானே நித்திய பரமானந்த ஸ்வரூபனானே நிஜானந்தமான பரஸ்வரூபனானே அத்வைத ஆனந்த ஸ்வரூபனானே அகண்ட பரமானந்த ஸ்வரூபனானே இத்வைத்தம் அணுவேனும் எனக்கு வேறாய் இளையனவே பாவித்து முக்தனாவாய் புத்த பரமானந்த ஸ்வரூபனானே பூரணவானந்த பரஸ்வரூபனானே முக்த பரமானந்த ஸ்வரூபனானே மோனமகானந்த பரஸ்வரூபனானே சத்தியஜானானந்த ஸ்வரூபனானே சாந்த பரமானந்த ஸ்வரூபனானே இத்வைத்தம் அணுவேனும் எனக்கு வேறாய் இளையனவே பாவித்து முக்தனவாய் அத்வைத்த வடிவான எனக்கு வேறாய் அகண்ட பர நானே என்று இத்திரமா நிச்சயமே செய்த போதும் இணையற்ற பிரம்ம சுகம் இசைவாயிங்கே புத்திரனே திருடமான நிச்சயந்தான் பூரணமாம் ஞானத்து லக்ஷணம் காண் அத்திரமாய் நிச்சயமே அகண்டமுக்தி அடைந்த தூவாமால் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனதின் சங்கையெல்லாம் அடைவாய் நீங்கும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது நின்னிடையே சாந்தி மேவும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது நிர்மலமாய் நிறைந்து நிற்கும் நிச்சயமே திருடமாகச் செய்ய செய்ய நின் மனது நிரதிசையானந்தல் சாரும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது துவைத்தமெல்லாம் இழந்ததாகும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனதிங்கத்வைத்தம் அடைந்ததாகும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது ஜீவத்வம் இறந்ததாகும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது நிறைந்த பர பிரம்ம மாமி நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது நிகரற்ற தீரம் சாரும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது நிரதிசைய திருப்தி மேவும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது நித்திய மங்களமேயாகும் நிச்சயமே திருடமாகச் செய்ய செய்ய நின் மனது நிஜ வடிவில் நிலைத்ததாமே நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது நினைவெவையும் மறந்ததாகும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனது பயமெவையும் இறந்ததாகும் நிச்சயமே திருடமாக செய்ய செய்ய நின் மனதிங்க பயபதம் செறிந்ததாகும் நிச்சயமே திருடமாகச் செய்ய செய்ய நின் மனது நின் சகஜ சொரூபமாமே மனது சதா நின் சகஜ சொரூபமானால் மற்றதுதான் மீளாது மாய்ந்து போகும் மனதுடைய மீளாத மாய்வு தானே மகத்தான மோட்ச நிலை அதனால் மைந்தா மனததனை மீளாது மாய்க்க வேண்டி மகத்தான பரபிரம்ம நிச்சயத்தை மனதொருமையுடன் செய்து மனதை மாய்த்து மகத்தான முக்தி நிலை மருவி நிற்பாய் அகண்ட பர பிரம்மத்து கையிலே இல்லை அகிலமும் பௌ அகண்ட பர பிரம்மம் என்றும் அகண்ட பர பிரம்மம் அது மகமே என்றும் அகமந்த அகண்ட பர பிரம்மம் என்றும் அகண்ட பர பாவனையே திருடமாய் செய்தேவ் அயலனவும் தோன்றாமல் அழிந்த பின்பவ் அகண்டபர பாவனையும் செய்யாது தள்ளி ஆனந்த வடிவாக அமர்ந்து நிற்பாய் உன்னிய அவ்வானந்த வடிவும் தள்ளி உரமாக ஒரு வடிவேயாகி நிற்பாய் அந்நியமில்லொரு வடிவென்பதையும் தள்ளி அதன் பின்பு நிர்குணமே ஆகி நிற்பாய் மன்னிய அந்நிற்குணமென்பதையும் தள்ளி மனவாக்கு கெட்டாத வடிவாய் நிற்பாய் அன்னதையும் தள்ளிய பின் அறிவு மாத்திரம் ஆயதையும் இழந்தாத்ம மாத்திரமாவாய் அன்னதையும் தள்ளிய பின் பிரம்ம மாத்திரம் ஆயிடுவாய் மற்றதையும் தள்ளி இங்கு சொன்னவெல்லாம் இழந்து வெறிதாக நிற்பாய் சொன்னதையும் தள்ளி மிக வெறிதாய் நிற்பாய் பின் உளமே முதலிய ஓர் உபாதியின்றி பேசவனா சூன்யமாம் நிலையில் நிற்பாய் இன்னவித சூன்யமும் இழந்த பின்னர் எவ்வடிவோ அவ்வடிவே ஆகி நிற்பாய் நிற்பதெனும் தன்மையுமே இழந்த பின்னர் நீ நீயாயிருக்கின்ற சுவாவம் தன்னை சொற்பமுமே வாக்காலும் மனத்தினாலும் சொல்லவனாதென்னவனாதாதலாலே தற்பரமாம் சகஜ நிலை சார்ந்த பின்னர் தான் தானே தானாகி தனித்திருப்பாய் அற்பமுமே விகல்பமில்லாவீருப்பை அரைந்திடவும் நிறைந்திடவும் யார்தாம் வல்லோர் சொல்லிய இவ்விதமான அனைத்தும் தள்ளி சுத்த பர வடிவாகி சுயமாய் நிற்பாய் அல்லதெல்லாம் தள்ளலுமே அகண்டமான அகமெனவே அனவரதம் அனுசந்திப்பாய் எல்லையிலா கண்டபர நானே என்றெங்கு எப்போதும் பழகிய இவ்வனுசந்தானம் கல்லனவே திருடமான நிர்வீகல்பம் கைவசமே ஆகுவதற்காரணம் காண் ஆதலினால் அனைத்துக்கும் அதீதமான அகண்ட பரபிரம்மமகம் என்றெப்போதும் சாதகமாம் பாவனையே செய்தத்தாலே சஞ்சலமாம் விகல்பமெல்லாம் தவிர்ந்தே போதும் பேதமில்லா பரபிரம்ம ஞானியாகி பின்னமிலா பரபிரம்ம வடிவேயாவாய் இதையெல்லாம் எளிதாக சார ஏதொன்றும் உபாயமில்லை இதுவே உண்மை எப்போதும் அகண்ட பர பிரம்மம் தன்னை எளிதாக பாவித்தே இருமை தீர்வா எப்போதும் அகண்ட பர பிரம்மம் தன்னை எளிதாக பாவித்தே ஒருமை சார்வாய் எப்போதும் அகண்ட பர பிரம்மம் தன்னை எளிதாக பாவித்தே துன்பம் தீர்வாய் எப்போதும் அகண்ட பர பிரம்மம் தன்னை எளிதாக பாவித்தே இன்பம் சார்வாய் எப்போதும் புத்த பர பிரம்மனானே எப்போதும் பூரணமாம் பிரம்மனானே எப்போதும் நித்திய பர பிரம்மனானே எப்போதும் நிர்குணமாம் பிரம்மனானே எப்போதும் சுத்த பர பிரம்மனானே எப்போதும் சுககணமாம் பிரம்மனானே எப்போதும் முக்த பரபிரம்மம் நான் என்று எளிதாக பாவித்தே முக்தன்னாவாய் எப்போதும் சாந்த பர பிரம்மனானே எப்போதும் சலனமிலா பிரம்மனானே எப்போதும் ஏக பர பிரம்மனானே எப்போதும் இருமையிலா பிரம்மனானே எப்போதும் தூய பர பிரம்மனானே எப்போதும் தோஷமிலா பிரம்மனானே எப்போதும் அகண்டபர பிரம்மம் நான் என்று எளிதாக பாவித்தே முக்தனவாய் எப்போதும் இயம்பாமல் மௌனமாகி எவருடனும் கூடாமல் ஏகாந்தத்தில் கல்போல அசையாமல் இருந்து சற்றும் கலங்காத மனதுடனே ஒருமையாகி சர்போத சுககனமாம் பரனான் என்றே சந்ததமும் பாவித்து சாந்தனாகி தற்போத சூன்யமாய் விகல்பம் தீர்ந்து தற்பதமே தானாகி முக்தனவாய் முதல் ஒரு காலும் நான் அன்றென்றும் தெரி உருவாம் பரபிரம்மம் நானே என்றும் பாகமுற ஒரு பொருளும் இல்லை என்றும் பல பொருளும் பரபிரம்மம் தானே என்றும் ஏகபர பரபாவனையே இடைவிடாமல் எப்போதும் இனிமையுடன் செய்வாயாகின் மோகமெல்லாம் மொழிந்துடனே முக்தனாவாய் மொழிந்ததிலோர் ஐயமில்லை சத்தியம்தான் சத்திய சுககனமாம் பரமே நானும் சத்திய சித் சிற்சுககனமாம் பரமே நீயம் சத்திய சித் சுககனமாம் பரமே யாரும் சத்திய சித் சிற்சுககனமாம் பரமே எல்லாம் சத்திய சித் சுககனமாம் பரமே அல்லால் ஜெகஜீவ பரங்களென சிறிதும் இல்லை சத்திய சித் சித்சுககனமாம் சிவன் தன்னானை சாற்றியதில் சங்க இல்லை சத்தியந்தான் பூத்தமெல்லாம் சத்திய சித் சுகமேயாகும் புவனமெல்லாம் சத்திய சித் சுகமேயாகும் ஜாத்தமெல்லாம் சத்திய சித் சுகமேயாகும் ஜனியாதும் சத்திய சித் சுகமேயாகும் வேதமெல்லாம் சத்திய சித் சுகமேயாகும் விரிநூலும் சத்திய சித் சுகமேயாகும் மாதவ அச்சத்திய சுச்சுகனானென்றே மயங்காமல் எப்போதும் அனுசந்திப்பாய் சாதனமும் சத்திய சிற்சுகமேயாகும் சாத்தியமும் சத்திய சிற்சுகமேயாகும் வேதனமும் சத்திய சிற்சுகமேயாகும் வேத்தியமும் சத்திய சிற்சுகமேயாகும் பேதமெல்லாம் சத்திய சிற்சுகமேயாகும் பின்னவையும் சத்திய சிற்சுகமேயாகும் மாதவ அச்சத்திய சிச்சுகனான் என்றே மயக்கமர எப்போதும் அனுசந்திப்பாய் அகம் எனலும் சத்திய சிச்சுகமேயாகும் அயலெனலும் சத்திய சிச்சுகமேயாகும் ஜெகமவையும் சத்திய சிச்சுகமேயாகும் ஜீவரெல்லாம் சத்திய சிச்சுகமேயாகும் நிகழ்பரணம் சத்திய சிச்சுகமேயாகும் நிகிலமும் அச்சத்திய சிச்சுகமேயாகும் சகலமுமாம் சத்திய சித் சுகனான் நின்றே சலனமற எப்போதும் அனுசந்திப்பாய் தாரணியே முதலியதாய் காண்பதெல்லாம் தற்பரமாம் சத்திய சித் சுகஸ்வரூபம் காரண காரியமாக காண்பதெல்லாம் களங்கமில்லா சத்திய சித் சுகஸ்வரூபம் பூர்ணமாம் பொருளுக்கும் பூர்ணமாக புகழ் பொருளும் சத்திய சித் சுகஸ்வரூபம் ஆரண வீரறிவிக்கும் மச்சோரூபம் அகமெனவே அதிதிடமாய் அனுசந்திப்பாய் இருமையென உரிமையென இயம்பலுற்ற எப்பொருளும் சத்திய சித்சுக சொரூபம் அரியமறை முதலவற்றின் சித்தாந்தங்கள் அகிலமும் அச்சத்திய சித்சுக சொரூபம் சர்வஜக ஜீவர்க்கும் சாட்சியான சம்புமம் அச்சத்திய சித்சுக சொரூபம் ஸ்ருதிமுடி அறிவிக்கும் அச்சோரூபம் சுயமெனவே எப்போதும் அனுசந்திப்பாய் தீகமுத திருஷ்யமும் திருக்கு தானும் தெளிவான சத்திய சித் சுகஸ்வரூபம் போகமுடு புக்யமும் புஜிப்போன் தானும் பூரணமாம் சத்திய சித் சுகஸ்வரூபம் பாகமில்லா பரபிரம்ம ஞானம் தானும் பரமான சத்திய சித் சுகஸ்வரூபம் ஆகம வீரறிவுக்கும் மச்சோரூபம் அகமெனவே அனவரதம் அனுசந்திப்பாய் சத்திய சித் சுககனமாம் பிரம்மம் தானே சகலமென்றும் அப்பிரம்மம் நானே என்றும் இத்திரமாந்திருடமான அனுசந்தானம் எப்போதும் இடையறவே செய்தே இத்தால் சத்திய சித் சுககனம பரமேயாகி சங்கல்ப விகல்பங்கள் அனைத்தும் தள்ளி அத்வைத பூரணமாயிருப்பதான அகண்டபர முக்திதனை அடைவாய் மைந்தா பரமசிவன் கருணையினால் குறைத்த பரம்பொருளை நினக்கருளால் பகரலுற்றேன் அரியதினம் அரிதான இவ்வர்த்தத்தை அத்தியந்த மூடரிட்டை விவேகியானோன் ஒரு பொழுதும் உரைக்க பால் ஓதிய இப்பொருள் மிகவும் புனிதமேனம் புரைமருவும் அம்மூடர் புணர்ச்சியாலே புனிதமிலா பொருளெனவே வியர்த்தமாகும் விமலபர விவேக வலியுள்ள தீரர் விஷயாசை முகுந்து வெறு மூடரோடே மமதையுடன் ஒரு காலும் பேச ஒண்ணா மற்றவரை மனத்தாலும் மதிக்க ஒண்ணா அமலபர உணர்வுரமாய் முக்தி சேரல் அகில விஷயாசை விடல் அன்றோ ஹேதோ நிமலமிலாமுடருடன் சகவாசத்தால் நீத்த விஷயாசையுமே மீளும் அன்றோ நற்பிரம்ம விவேக வலியுள்ள தீரர் நாரிமுதர் சுகத்திச்சை நண்ணும் போதும் பற்பலவாய் தோன்றிய அச்சுகத்தை எல்லாம் பரபிரம்ம ஸ்வரூப சுகம் எனவே போர்ந்து கற்பிதமாம் விஷய சுகம் அனுபவிக்க கனவிலுமே நினையாது தைரியத்தோட அல்பமிலா கண்டபர சுகமே சேர அகண்டபர ஞானபலம் அடைய வேண்டும் வேத முதல் நூல்களெல்லாம் மிகவும் கற்ற வேதியரே ஆகினும் எவ்வகண்ட ஞானம் வேதமர புரிந்தாதோர் ஒரு காலத்தும் பிராமணரேயாகியிடார் உபவீதந்தான் ஜாதி அடையாளமல்லால் பிராமணத்துவம் சாருவதில் சாதகமன்றதனாலென்றும் என்றும் பேதமில்லா பரபிரம்ம உபவீதத்தை பெற்றவரே பிராமணராய் முக் முக்தராவார் பேதமர பரபிரம்ம அறிவுற்றோரே பிராமணர் என்றங்கங்கே பேசலாகும் மீதியுள்ளோர் ஜாதியினால் பிராமணத்துவம் மேவினர் என்றிவ்விதமாம் ரகசியார்த்தம் ஏதையுமே எனக் கருளால் ஈசன் சொன்ன இயல்பாக நிதாக நினக்கியம்பினேனால் கியம்பினேனால் ஓதிய இவ்வர்த்தத்தை ஒரு காலேனம் உள்ளபடி கெட்டுணர்வோன் பரமேயாவன் மாதரு நற்சூத்ரரும் மகிமை மிகும் இப்பொருளை கிரந்த வாக்கால் பேதமர கேட்டுணர இச்சிப்பாரேல் பிராமணரின் முகமாக கேட்க வேண்டும் வேதமுடி பொருளிதனை யாவரேனும் விதியுடனே உரமாக கேட்டுணர்ந்தால் பீத்தி செய்யும் பவபந்தம் அனைத்தும் தீர்ந்து பின்னமிலா பரவடிவே ஆவரன்னோர் அகிலமுமே அகண்டபர சிவமே என்றும் அச்சிவமே அகமென்றும் பழகா நின்ற மகிமை மிகும் தியானமென்னும் பூஜையாலே மனதலைவற்றறிவுருவாய் முக்தி மேவும் வெகுவிதமாய் மறையாலும் கர்மத்தாலும் விசித்திரமாய் பழகியிடும் யோகத்தாலும் வகை வகையாய் மற்றுமுள்ள உபாயத்தாலும் வரமான முக்தி தனை மனது மேவா ஸ்ரவணமும் மனநமுமே செய்த பின்னர் சின்மயமாம் பரமசிவன் நானே என்று புறையரவே பழகியிடும் தியானமாகும் பூஜனையால் பூரணமாம் சிவஞானத்தை இருளறவே எளிதாக அடைந்து மோட்சம் இசைந்திடலாம் இதில் ஐயம் இல்லை என்றே பிரியமுடன் ரிபுமுனிவன் நிதாகனுக்கு பின்னமிலா பரம்பொருளை பேசினானால் பிரம்ம சிந்தனை சந்ததம் செய்வதால் பேதமின்றிய ஞானமடைந்துடன் திரியும் சித்த விகல்பமனைத்துமே தீர்ந்த கண்டஸ்வரூபமதாகவே இருமையின்றி இருப்பதுவாகிய ஏகமுக்தி இசைந்திடலாமெனல் அரிய ஆனந்த தாண்டவமாடனம் ஆண்டவன் தன்ன கண்டஸ்வரூபமே அரிய ஆனந்த தாண்டவமாடனம் ஆண்டவன் தன்ன கண்டஸ்வரூபமே நம் ஆண்டவன் தன்ன கண்டஸ்வரூபமே இருபதாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்